வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் கடி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே